திருச்சிற்றம்பலம் திரு கருவூர் தேவர் இயற்றிய திருவிசைப்பா தலம் திருமுகத்தலை புவனநாயகனே அக உயிர்கமுதே பூரணாபாரணம் பொழியோ பவள வைமணியே பணி செய்வார் கிரங்கு பசுபதி பன்னகபரண அவனியாயிரு போன்றருள் புரிந்தடியேன் அகத்திலும் முகத்தலை மோதோர் தவள மமணி பூங்கோயிலும் அமர்ந்தாய் தனியனேன் தனிமை நீங்குதற்கே புழுங்கு திவினையேன் விடை கெட புகுந்து புணர் பொருள் உணர்வோ நூல் வகையால் வழங்கு தென் பொழியோ பவளவாய் மூக்கண் வளரொளி மணி நெடுங்குன்றே முழங்கு தேம்புனல் பாய்ந்து இளவராலுகளும் முகத்தலை அகர்தமந்த அடியேன் விழுங்கும் திங்கனியாயினிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளமாயினையே கண்ணெகாவுள்ள உள்ள கல்வனின் கண் கசிவிலேன் கண்ணில் நேற்றொரியேன் முன்னக ஒழியேன் ஆயினும் செழு நீர் முகத்தலை அகர்த்தமந்துரையும் மணியே பவளவாய்மணியே பாவியேனாவியுள் புகுந்து என்ன காரணம் நீ ஏழை நாயடியேற்கு எளிமையோ பெருமையோ அதுவே கேடிலாமை நூல் கெழுமியும் செழு நீர் கிடையனாருடைய என் நெஞ்சில் பாடில மணியே மணியுமிழ்ந்தொளிரோ பரமனே பன்னகபரண மேடேலாம் சென்னல் பசுங்கதிர் விளைந்து மிக திகழ் முகத்தலை மோதோர் நீடினாயெனினும் உட் புகுந்தடியேன் நெஞ்செலாம் நிறைந்து நின்றாயே அக்கனானைய செல்வமே சிந்தித்து ஐவரோடென்னொடும் விளைந்த இக்கெலாம் முழுதோ ஒழிய வந்துள் பூக்கு என்னை ஆளாண்ட நாயகனே முக்கண்ணாயகனே முழுதுலகிரைஞ்ச முகத்தலையகர்த்த முகத்தலையகர்த்தமர்ந்தடியேன் பக்கல்லானந்தோ இடையராவண்ணோ பண்ணீனாய் பவளவாய் மொழிந்தே புனல் பட உருகி மண்டழல் வெதும்பி பூம் புனல் பொதிந்து ஏரளிக்கோ வினைப்படு நிறை போல் நிறைந்த வேகத்தின் மனம் நெக மகிழ்ந்த பேரொளியே முனைபடு மதில் மூன்றெரித்த நாயகனே முகத்தலையகர்த்தமர்ந்தடியேன் வினைப்படு உடல் நீ புகுந்து நின்றமையால் விழுமிய விமானமாயினதே விரிய நீரால கருமையும் சாந்தின் வெண்மையும் சென்னேர தொழியும் கரியும் நீராடும் கனலும் ஒத்தொளிரோ கழுத்திலோர் தனி வடம் கட்டி முறியோ மாறெல்லாம் முறிந்தழகியாய் முகத்தலை அகர்த்த மந்தாயை பிரியோமாறுளதே பேய்களோம் செய்த பிழை பொறுத்தாண்ட பேரொழியே என்னையொன் பாத பங்கயம் பணிவித்து என்பெல்லாம் உருக நீ எளிவந்து உன்னை என் பால் வைத்து எங்கும் எங்கான்றோ ஒழிபர நிறைந்த ஒன் சுடரே முன்னை என் பாசோ முழுவதும் மகள முகத்தலை அகர்த்தமர்ந்தனகே கண்ணலும் பாலும் தேனும் மாறமுது கனியுமாயினியை ஆயினையே அம்பரானலா அனிலமே புவினி அம்புவே இந்துவே இரவி உம்பராலொன்றும் அறிவுணுவாய் ஒழிவர நிறைந்தவொன் சுடரே மொயம்பராய் நலஞ்சொல் மூதறிவாளர் முகத்தலையகர் கே எம்பீரானாகி ஆண்ட நீ மீண்டே எந்தையும் தாயுமாயினையே மூலமாய் முடிவாய் முடிவில்லா முதலாய் நீய பாலுமாயமுதாம் பன்னகாபரணன் பனிமலர் திருவடியினைமேல் ஆலையம்பாகின் அனைய சொற்கருவூர் அமுதுரள் தீந்தமிழ் மாலை சீலமா பாடு அடியவரெல்லாம் சிவபதோ குருகி நின்றாரே சுவாமி பன்னகாபரணர் அம்பிகை சாந்தநாயகி திருச்சிற்றம்பலம்